அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வெளி பிரதேசவைக்குட்பட்ட கிராமமே சவளக்கடையாகும் ஆகும் இங்கு நீலாவணை பாண்டிருப்பு போன்ற கடலை அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் சுனாமி ஆனந்தத்தின் பின்னர் மீள குடியமர்த்தப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தும் தண்ணீருக்காக பெரும் அவஸ்தைப்படுவதாக அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பாக நிலைமைகளை கண்டறிகிறார் எமது கிழக்கு கிழக்கூடுகையில் செய்தியாளர் வி சக்திவேல் ஐம்பது விடும் தம்பி ஐம்பது விடும்பதுக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை காலையில் நேரம் செஞ்சா பள்ளிக்கு போவோம் உங்கள் படுத்து டிஞ்சால போய் தண்ணி எடுக்கொண்டு வீட்டில் வச்சு தான் குளிக்கணும் ஸ்கூலில் போகிறது பஸ்ஸை விட்டுட்டு ஒரு நின்றுது போறதுக்கு வாகனங்கள் இல்லாமல் தண்ணியாக கஷ்டம் குடிக்கிறது தண்ணியில் பல வருடங்களாக குடிநீருக்காக வேண்டி பல கஷ்டங்களை எதிர்கொண்டு வருகின்ற நிலையினை முடிவுக்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தமக்கு வேதனையை தருவதாக தெரிவிக்கின்றார் தவமணி தண்ணி இல்லாதால நாங்கள் ஸ்கூல் கிணத்துல போய் குளிச்சுட்டு வரோம் குடிநீர் வேர்ல்டுனால கொஞ்ச காலம் பத்தாம் மாதம் மட்டும் அடிப்பாங்க பிரகஷ்டம் தானே எங்களுக்கு இங்க சவளக்கடையில தண்ணி ஒரு காலமும் இல்லை நல்ல தண்ணி பார்த்துட்டு போறாங்க ஒரு இது நடவடிக்கை எனக்கு மேல அதிகமா இப்படிதானே கல்முனைக்கு தான் போகணும் எனக்குன்னு இந்த விடயம் தொடர்பாக நாவிதன்வழி பிரதேச சபை தவிசாளர் டி கலையரசனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது காரையில் இருந்தால் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முன்னுரிமைப்படுத்தினால் அந்த டைம் ரோல் படியா தண்ணி அடிபட்டு கொண்டிருக்குது அதையும் மிஞ்சி மேலதிகமாக பிரதேச வேலையும் தண்ணி கொடுக்குறதா நாங்க சொல்லிக்கோம் ஏன்னா நீண்ட கால திட்டம் சொல்லக்குள்ள நாங்க இப்ப இனி அந்த கிட்டங்கி ஆத்த சுத்திகரிச்சு தான் அந்த அவரோட தண்ணி கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தணும் அதுக்குரிய திட்டங்கள் சொல்லக்குள்ள இந்த இந்த அந்த அளவுக்கு இல்லை இனி தேசிய நீர்வளங்கள் வழியான அமைப்பு செலவை பிடிச்சி தான் இனி நாங்க நீண்ட கால திட்டத்தை செய்யக்கூடிய நிலைப்பாடுல கொண்டிருக்கோம் சவளக்கடை சுனாமி குடியேற்ற கிராமத்தில் உள்ள மக்கள் குடிநீரினை பெறுவதற்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை அடைய சம்பந்தப்பட்ட அரசாங்க பிரதிநிதிகளை அணுகி அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதானது வரவேற்கத்தக்க விடயமெனவும் இந்த முயற்சிகள் மனிதநேய கண்ணோட்டத்தோடு நோக்கப்பட்டு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளால் துரிதகதியில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுமே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் இது இன்டர்நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஓர் தயாரிப்பு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் எஸ் எம் சரோக்